பொய்யர்தம் பொய்யானை மெய்யர் மெய்யை போதாரி கண்ணீனை பொற்றோடி தோல் போதரி கண்ணினர் அல்ல செவ்வரி கருவடி பிறந்த கண்ணாக இருக்கிறான் பெருமான் கண்ணாக இருக்கிறாங்க முன்னே சொல்லிருக்கார் கண்ணகத்தே நின்று கலிதரு தேனி திரு இதுல திருவம்பாவையா திருவம்பாவையா திருப்பள்ளி எழுச்சியா திருப்பள்ளி எழுச்சி கண்ணகத்தே நின்று கழிதெடுத்தேனே என் கண்ணுக்குள் இருந்து கொண்டே எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கின்ற பெருமானி என்கிறது அருமையானது அதனால இங்க விட்டோம் இங்க விட்டோம் ஆமா ஒற்றடித்தோள் பையர் அவல்குள் மடந்தை நல்லீர் பெண்களே பாடி பொற்சொன்னம் நீடித்து நாமே மின்னீரைச் செந்து வருவாய் கருங்கன் வெள்நகை பண்ணாமர் மென்மொழியீர் இந்த ஒரு அடி முழுதும் அந்த பெண்களை கூப்பிட்டுக்கிறார் யாரு தன்னை போல அந்த பொற்சொன்னமிடி பொருளை மின்னிடை ரொம்ப அருமையான மின்னல் போன்ற இடையாம் செந்துவர் செக்கச்சுவேர்னு வாயுதல் செந்து வருவாய் கருங்கண் கண் கருப்பா இருக்கும் கண்கள் வெண்ணகை பல்லு வெளியேன்னு இருக்கும் பண்ணாமருமின் மோடி நீங்க பேசுனா பேசுவதே ஒரு பண்ணா இருக்குமா ஐயா வாங்க தண்ணீர் வேணுமா அப்படின்னு கேட்டாலே அது ஒரு நீராம்பரியா இருக்குமா இன்னும் கொஞ்சம் வச்சுக்கிறங்களே அது என்ன செந்துருத்தியா இருக்குமா இப்படி இன்னும் கொஞ்சம் காசு சாப்பிட்றீங்களா மேகரா குருதியா இருக்குமா இப்படி அவங்க பேசுவதெல்லாம் பண்ணாக இருக்குமா அப்படிப்பட்ட பண்ண மருமின் மோடி என்னுடைய ஆறாமது எங்கள் அப்பன் பெருமான் யார் அமுது விட்டாத அமுதா இருக்கிறானாம் எங்கள் அப்பன் எங்களுக்கெல்லாம் தலைவன் எம்பெருமான் இமவான் மகற்கு தன்னுடைய கேழ்வன் மகன் தகப்பன் தமையன் எம் ஐயன் தாழ்கள் பாடி பொன்னூலை பொன்மூலை மங்கை நல்லீர் பொத்தீரு சுண்ணம் இடித்து நானீம் இந்த பெருமான் எப்படி இருக்கான்னாரு அந்த கணவன் மனைவியாக இருந்த இமவான் மகள் நமக்கு தாயாக இவர் நமக்கு அப்பாவா இருக்கிறாங்க ஆனா அந்த இமவான் மகளுக்கு எப்படி இருக்காராம் இந்த பெருமான் கணவனாகவும் இருக்கிறார் தந்தையாகவும் இருக்கிறார் தமையனாகவும் இருக்கிறார் அப்படிலாம் இருக்கிறார் ஏ கொண்ட கணவன் மனைவி ஆனதுனாலே அவ்வாறு எல்லாம் இருக்காரு தன்னோ இமவான் மகற்கு தன்னோட கேள்வன் அப்புறம் மகன் யாருன்னாரு ஆமா நீங்க அதெல்லாம் சித்தாந்தம் இருக்குது இல்ல தான் சிவத்தை என்றும் சிவம் சக்தி தன்னை என்றும் மெய்யிருவரும் கூடி ஒருங்குடன் அனைத்தும் என்றும் என்றெல்லாம் சிஞ்ஞான சித்தியாரில் வருது இந்த இல்லமாக சிவம் சிவத்தினிடமாக சக்தி இப்படி பிறகு நிற்கும் போது என்னன்னு கேட்டா இங்க சிவம்னா ஆண் நம்ம மாதிரி ஆறு அடி இருக்க மாதிரி சக்தின்னு சொன்ன உடனே ஒரு புடவை வெட்டிட்டு இருக்க மாதிரிலாம் அப்படி அர்த்தம் இல்லை அர்த்தம் இல்லை உயிர்களுக்கு அருளுகின்ற நிலைமையில ஒவ்வொரு விதமா இருக்கிறான் எல்லா உயிர்களுக்கும் தலைவனாக இருக்கிறதவன் சிவன் இந்த உயிருக்கு அருள் செய்கின்ற நிலையில சக்தி என்ற பெயர் பெறுகிறான் சக்தி என்ற பெயர் பெறுகிறான் அதிலேயே செய்கின்ற பொழுது அந்த இப்படி இந்த அருள் செய்கின்ற பொழுது அந்த பெண் மட்டும் செய்வதில்லை அந்த பெண் செய் வாயிலாக இறைவனே செய்து வருகிறான் எனவே பெண் செய்கின்றாள் என்று வருகின்ற பொழுது நமக்கு இவள் நேரடியாக இவள் அம்மு இல்ல ஆனாலும் அந்த பெருமாட்டின் இடமாக அவள் செய்து விடவில்லை அவளுக்கு இடத்தில் பெருமான் செய்கிறான் என்று சொல்வதனாலே மீண்டும் பெருமான் ஆகலாம் எனவே பெருமானும் பெருமாட்டியும் ரெண்டு பேரும் அப்படி பிணிந்தவர்கள் நாம் நினைக்கிற மாதிரி ஆம்பளையா இருக்கிற சட்டை பெண் பெண்ணா இருக்கிற சட்டை அல்லது தத்துவ நோக்கில் சொல்றேன் இந்த இரண்டும் கூடினால்தான் இந்த உலகங்கள் நாம் வாழ முடியும் தோன்ற முடியும் என்று அதனால் அவருக்கு தந்தையாய் தகப்பனாய் எல்லாமா இருக்கலாம் கூட பாருங்க நம்ம செய்யும்போது இப்ப நம்ம வீட்டுல மக இருக்கிறா மக இருக்கிறான்னு சொல்லுவோன்னு இப்போ கல்யாணம் பண்ணி போச்சுன்னா என்ன பண்றோம் அன்பை கொட்டுறோம் இப்படிமா இருக்கணும் நல்லா இருக்கணுமா அது தெரியுது இல்ல அப்படின்னு என்ன செய்ய சமயத்துல கூட்டும் போதெல்லாம் இங்க நீ கண்ணாமனான்னு கூட்டுவ அப்படின்னு கூட்டக்கூடாதுமா தெரியுதா இப்படி கூட்டணும் இப்படி இப்படி அப்படின்னு சரி நீங்க இப்ப கூட்டுவது யார் அப்பா யாருக்கு கூட்டுற மகளுக்கு உண்மையிலேயே அப்போ வந்து மகளுக்கு அப்பா வேலைக்காரன் ஆயிட்டாரா இல்லை அப்பா அப்பா தான் ஆனா இப்படி கூட்டணுமா அவங்க எதுன்னு கேட்டு ஏதாவது சொல்லும்போது அது வந்து பேசாதமா மாப்பிள்ளை பேசினாங்கன்னா கொஞ்சம் அடங்கிடுமா அப்ப என்ன ஆசான் மாதிரி உபதேசம் பெட்டியை சரியா மூட தெரியல அப்படின்னு சொன்னேன் இருமா அவசரப்படாதம்மா பெட்டிலாம் பெற்றது இங்க எடு எடு இதை எடு இந்த துணி இப்படி துணி வடி நல்லா வச்சு அமுக்கிட்டு அப்புறம் இது பண்ணுமா அப்புறம் தான் பண்ணுமா வேலைக்காரன் ஆயிட்டாரா இல்லை அப்போ ஒரு பெண்ணின் நலத்துக்கு எவ்வளவெல்லாம் செய்கிறோம் இல்ல அப்போ தந்தை தந்தையாக மட்டுமா இருக்கிறாங்க அவ்வளவுமா இருக்கிறாங்க தான் இங்கேயும் அந்த மாதிரி சொல்றாங்க பேருல அதான் இது பாருங்க ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்துகந்தான் என் இருக்க என்றான் அப்பர் சுவாமி தான் எனக்கு அம்மாவா இருக்கிறாங்க அப்பாவா இருக்கிறாங்க உடன் தோன்றினராய் என் உடன் தோன்று என்னுடைய தமக்கையாகவும் இருக்கிறான் எப்படி இருக்குந்தான் இந்த மூன்றாய் உலகம் படைத்து வந்தான் இந்த உலகத்தையும் காக்கிறான் ஆனா அவன் எங்க இருக்கிறான் இப்போ என் மனத்துளிருக்க என்றான் இந்த கேவலம் அடியனுடைய மனசுல இருக்கும்படியா இருக்கிறான் யாராவது இமயவர்க்கு அன்பன் நம்ம நாட்டுல எந்த ஊர்ல பாக்கலாம் திருப்பா திருப்புலியூர் எப்படி இருப்பான் தோன்றா துணையாயிருந்தனும் நம்ம மயிலாளர் இருந்து வர்றோம் திருவண்ணாமலை வர்றோம்னா எப்படி வர்றோம் எத்தனை பஸ் கிடக்குது எத்தனை வேகமா போறான் எத்தனை உரசிக்கிட்டு போறான் சில பஸ் எல்லாம் மடப்பயலும் இல்லை இவன் அவனை முந்திரான் அவனை முந்திரான் அதெல்லாம் தாண்டி கீண்டி கொண்டாந்து திருவண்ணாமலை கொண்டு விட்டதுன்னா யாரு பஸ்ஸா கொண்டாந்து விட்டது நம்முடைய சில்லறையா கொண்டாந்து விட்டது நம்ம சமத்தா கொண்டாந்து விட்டது பெருமான ஆனானுவ ஆனானுவ பொதுவாகவே எப்பவும் சொல்லுவாங்க அது இந்த காலத்தில் நிச்சயம் நம்ம ஒரு எந்த ஊட்டி கிளப்புக்கு மேல போறோம்னா பெருமான் தான் அப்படி தான் போகலாம் அணு அணுவா இருக்கும் அது இந்த நூற்றாண்டு வர வர முடிய காலத்துல எல்லாம் அவ்வளவு கண்டமா இருக்கு இப்படி எல்லாம் இருக்கின்றவன் தோண்டா துணையா துணையா இருந்தனன் தன்னடியோ உங்களுக்கு என்று சொல்ற இன்னொரு பாட்டுல கொட்டி விட்டார் அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ உப்புடைய மாதரம் ஒன்பொருளும் நீ ஒரு குலமும் சுற்றமும் ஓர் ஊரும் நீ தீப்பனும் உய்ப்பனும் தோற்றுவாய் நீ துணையாய் நெஞ்சம் துரப்பிப்பான் நீ இப்பொன்னி இம்மணி நீ இம்முத்து நீ இறைவன் நீ ஏறோன் இதுக்கு மேல ஒருத்தர் போக முடியாது இதுக்கு மேல ஒருத்தர் அனுபவிக்க முடியாது ஆண்டவன் அருமையான வாக்குதான் இதெல்லாம் தான் நம்ம இந்த சிவபூஜையினுடைய நிறைவில் இந்த பெருமான் எழுந்துள்ள உடனே எழுந்தருடைய வழிபாடெல்லாம் செய்து முடித்த பிறகு இந்த பாடலை சொல்லணும் பெருமானி யாராயிருக்கிறாய் அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ இது வந்து பத்து நாள் சொல்லும் போது எட்டு நாள் கண்ணில் தண்ணி வராட்டியும் ஒரு நாள் தண்ணி வரும் தண்ணி வரும் வரணும் ஆமாம் வரணும் வரும் நம்ம மட்டும் செஞ்சோம்னா ஆமாப்பா யாருப்பா எனக்கு எல்லாம் நீதான் அதே போல மீண்டும் அப்படியே ஒடுக்குகின்ற பொழுது மீண்டும் உள்ளத்துல ஒடுக்கணும் அது ஒடுக்குகின்ற பொழுது நல்லா அருமையா இருக்குது திருப்பள்ளிச்சி பெருமானை எழுந்தொழிப்பதற்கும் திருப்பள்ளிச்சி பாடிடலாம் அது மாதிரி எழுந்தொழிப்பதற்கு மீண்டும் அப்படியே சொல்லிடலாம் கூவின பொங்குயில் குவின கோழி குருகொலி எம்பின எம்பின சங்கம் கோவின தாரகி ஒளிவழி உதயத்து ஒருப்படுகின்றது விருப்பது நமக்கு தேவனச்சரிகளை தாளினை காட்டாய் திருப்பெருந்துரை சிவருமானி யாவரும் அறிவறியாய் இமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி பள்ளி எழுந்தருளாயி கடைசியில் ஒடுக்கும் போது எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய் இப்படிலாம் சொல்லி தந்தது உந்தன்மை கொண்டது எந்தன்மை சங்கரா ஆர்குலோ சதுரம் அந்த முன்பில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது உண்டென்பா உன்னால நான் எல்லாம் பெறேன்பா இந்த ஆன்மாவால உனக்கு என்னப்பா கிடைக்குது இந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துரை சுவனி இந்தையே ஈசா உடல் இடம் கொண்டாய் நான் இதற்கிழனோர் கைமாறு என்ன பத்தி இதெல்லாம் சொல்லும்போது நிச்சயமா மனம் ஒரு போகும் அப்படிலாம் ஒடுக்கிட்டு தான் பிறகு நம்ம எடுத்து இந்தியம்லாம் இருக்குது இல்லை ரொம்ப அருமையா செய்து வச்சிருக்காரு பெரியவங்க அதை நாம் இதெல்லாம் வைத்துக் கொண்டுதான் பார்க்கணும் எனவே இவன் எப்படி இருக்கிறான் பெருமான் மெய்யர் மெய்யை போதறி கண்ணினை பொற்றொடித்தோல் பையரவல்கள் மலர்ந்த நெல்லீர் பாடி பொற்சொன்னும் இடித்தனாமி அடுத்த பாட்டு வந்துட்டோம்ல எம் ஆமா மகன் தகப்பன் தமையன் எம் ஐயன் தாள்கள் பாடி பொன்னுடை பூன்முலை மங்கை நெல்லீர் பொற்றிருச்சுன்னும் எடித்தனாமி தங்கம் அறத்த சீலம் போலிப்ப தாழ்குழல் சூழ்தரு மாலையாட செங்கனி தங்கம் அறத்த சீலம் போலிப்ப தாழ்குழல் சூழ்தரு மாலையாட செங்கனி வாயி வேடும் தோடிப்ப ஏழை சிவலோகம் பாடி கங்கை இறைப்பாராகி இறைக்கும் கற்றைச்சாடை மூடி ஆண்களற்கு பொங்கிய காதலில் கொங்கை பொங்க ஒட்டுரு சுண்ணம் ஈடித்து நாமி சங்கம்னா வலை வலையெல்லாம் ஒலிக்கும் சீலம் ஒலிப்ப காலில் இருக்கிற சிலம்பு தாழ்கூடல் சூடுதரு மாலையாட இந்த கூந்தல்ல பெண்கள் இந்த பெருமானுக்கு வழிபட்ட அந்த பூ இருக்கே அதை எடுத்து வச்சுக்கிட்டாங்கன்னா சமயத்துல நான் கேட்டபடி தொங்கும் இல்ல இவங்க இருக்கும் போதெல்லாம் அது அப்படியே அந்த கூந்தலோட அந்த மாலையும் ஆடும் அது இயல்பாகவே தெரியும் நமக்கு அந்த சூழ்தரு இதையெல்லாம் இயல்பாக நடப்பதுதான் இன்னும் புதுசு உடல்ல மாலையாட செங்கனி வாயுதில் வாயுதடும் துடிப்ப செய்கிழகி சிவலோகம் பாடி சிவலோகம் பாடினார் ஏ செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏற்றப்படிந்து பணிந்து அங்கெல்லாம் அந்த சிவலோகம் பாடி கங்கை இறைப்பாராயி இறைக்கும் கற்றைச்சாடை மூடி ஆண்காடற்கே கங்கை இறைப்பன தலையில் இருக்கிற கங்கை இருக்குது தண்ணி நிறைய இருப்பதனால அது பாட்டுக்கு ஒலி ஒலி கேட்குமா இருக்க இந்த ஒளியை பார்த்துட்டு வாங்க பாம்பு இருக்குதா அது வேற வாயில் அப்படி சத்தம் போடுமா இப்படி எல்லாம் உன் திருச்சடை விளங்கும் கற்றச்சாடை மூடியான் கற்கே பொங்கிய காதலில் கொங்கை பொங்க பொட்டு சுண்ணம் ஏடித்து நாமியும் அப்படி எல்லாம் மாற உன்னை நாங்கள் பொற்றனும் இருக்கிறோம்பா என்கிறார் ஞான கரும்பின் தெளியை பாலை உலகத்தில் இருக்கிற கரும்பினுடைய சாறு ஏதோ வாயில தொண்டை வரைக்கும் நிற்கும் இது ஞான கரும்பு உயர்ந்த கரும்பு அல்லவா என்றைக்குமே தெரிக்கும் அதனால ஞான கரும்பின் தெளியை பாலை பாகை அதனுடைய பாகு நாடற்கரிய நலத்தை நாடற்கரிய நலம்னா அது அந்த அவனுடைய உள்ள இருந்துட்டான்னா இனி ஒரு நலம் வேற ஒரு நலம் உங்களுக்கு தேவையில்லை ஏன்னா அவனே நன்மையாக இருக்கிறவன் நன்மை பெருக அருள் நெறியே வந்தறிந்து நல்லூரில் மண்ணு திரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும்பொழுதில் அருமையான பாட்டு இதெல்லாம் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்றவர்தம் சென்னி மிசை பாத மலர் சூட்டினான் சிவபெருமன் எங்க எங்க சொன்னது அப்பர் சுவாமிகள் எங்க திருவடி தீட்சை கிடைச்சது எங்க கிடைச்சது திருவடி தீட்சை திருவடி தீட்சை வேணும்னு கேட்டுக்கிறாரு எங்க வான்னு சொன்ன திருநெல்லூர் திருநெல்லூர் அங்கே திருநெல்லூர்ல தான் பெருமான திருவடி தீட்சை கொடுத்தாராம் அப்படியே திருவடி தீட்சையை கொடுத்த போது இந்த பாட்டு பாடுறது நன்மை பெருக அருள் நெறியே வந்தணிந்து நல்லூரில் மண்ணு திருத்தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும் பொழுதில் இதெல்லாம் ஒரே வேணும் அப்படியே பெருமானி நல்லூருக்கு வர சொன்னீங்களே திருவடி தீட்சி தரேன்னு இங்க வந்து விட்டேன் இனி உங்களுடைய திருவுள்ளம் அதனால வணங்கி மகிழ்ந்து எழும் பொழுதில் பெருமான் என்ன செய்தாராம் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் கேட்டிய ராஜா திருவடி தீட்சை ஆமா அதனால உன்னுடைய அந்த கருத்தை முடிக்கின்றோம் எந்த வருடம் சென்னி நிசை பாத மலர் சூட்டினான் சிவபெருமான் பெருமான் திருவடி சூட்டினாராம் யார் வாக்கு சேக்கிலார் வாக்கு சேக்கிலார் வாக்கு பையன் எம்ஏ பையனா இருந்தான் ஐயா சேக்கிலார் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு நாவுக்கரசர் ஏழாம் நூற்றாண்டு ஐநூறு ஆண்டுகளுக்கு பின்னே நம்முடைய சேக்கிலார் வந்திருக்கிறார் மன்னிக்கணியா வழங்கறதுக்காக கேட்கறியா என்ன சும்மா கேளுப்பா அப்படி இருக்கும்போது திருவடி தீட்சை இப்படி செய்தார்னு தெளிவா சேர்க்கிறார் சொல்ல முடியறதுக்கு என்ன காரணம் என்ன காரணமா நடந்தது ஏழாம் நூற்றாண்டு சேர்க்கிறார் பாடுறது ஐநூறு ஆண்டு கழிச்சு பாரு எப்படி சாமி தெரிஞ்சது எது திருமுறை தான் நாவுக்கரசர் திருவாக்கு என்னது இனமலர்கள் ஓதவிழ்ந்து மதுவாய்ப்பில்கி அணைய திருவடி என் தலைமேல் வைத்தார் எந்தூர் நல்லூர் எம் பெருமானார் நல்லவாரி அந்த தாண்டகம்தான் இவர் மாதிரி பாடுவதற்கு காரணமாச்சு எனக்கு எப்படி தெரியும் ஐநூறு ஆண்டுகள் நடந்தது நாவுக்கரசனுடைய திருவாக்கிலேயே இந்த அமைப்பு இருப்பதனால அதை வாங்கி விற்பனை மூதாமூர்த்திகள் கூட இந்த பஞ்சபிராணம் பாடும்போது சில பேர் வந்திருந்தாங்கன்னா கொஞ்சம் தேவாரத்தில் பற்று இருந்து பொருள் தெரிஞ்சவங்க இருந்ததுன்னா இந்த பன்னெண்டாம் திருமணி இதை பாடுவாங்க ஏ இவருக்கு என்னன்னு கேட்டா அவரு திருவிடிச்சு உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று பெருமான் நினைந்து திருவடி செய்தார் அந்த பாட்டு இது நம்ம இருக்கிறவனுக்கு எப்படியாவது இந்த வருஷத்துல பையனுக்கு வேலைக்கு வந்துட்டா தேவலாம் பர்மனன்ட் ஆயிட்டா தேவலாம் பொண்ணு கல்யாணம் பண்ணலாம் தேவலாம் எப்படியா ஆயிட்டா தேவலாம் என்ன நினைக்கிறவனுக்கு இருபதாம் மூர்த்தியுடைய பாடினார்னு வச்சுங்க பத்துக்கு இருபதா கொடுப்பார் ஏன் அது அவருக்கு சொன்னதல்ல இவருக்கு சொன்னதா கருதுகிறார் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் பாருங்க நான் இதை நினைக்கிறேன் ஓதா மூர்த்தி பாடுறாருன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி எல்லாம் வரும்போது இந்த மாதிரி பாட்டு எத்தனையோ பெரிய பெரிய பாட்டு இருக்கு அதுதான் பாடுவாங்க பாடினாங்கன்னா அவங்க ஏதோ பதினஞ்சு தரலாம்னா இருபத்தஞ்சு தருவாங்க ஏன் நம்ம பெருமானுடைய ஆசீர்வாதம் அப்படி பாருங்க நம்ம நினைக்கிறோம் போதாவும் முடிச்சு பாடுறாங்கன்னா அப்படின்னு எல்லாம் சொல்லி அருமையா செய்வாங்க அவன் அப்படிதான் படிக்கணும் அப்போ அதுக்காக எந்த பஞ்சபுராணத்துல பெரிய பிராணம்னு சொல்லணும் இருக்குது பெரிய பிராணத்தில் இந்த மாதிரி இடங்கள்ல சொல்லணும் இல்லை எரிபத்த நாயனார் அந்த யானையை ஒரு தாக் தாக்கி மலார்னு விடுது அந்த பாட்டா பாடுவோம் மனுஷன் பெரிய புராணம் தான் பெரிய பாடலாமா தேக்கல் அருவாக்குதான் அதெல்லாம் வராது இது மாதிரி நனைந்தனைய திருவடியன் தலைமையில் வைத்தார் நல்லூர் எம் பெருமானார் நல்லவாரி இதெல்லாம் பாடம் தெரியும் போது அவங்களுக்கு தெரியும் அது நீங்க மடங்கள்ல பழகணும் அதனால இந்த மடங்கள்ல சில சம்பிரதாயங்கள்லாம் இருக்கு அது ஒருவே தழுவி வந்திருப்பாங்க அதனால வந்து அவங்களுக்கு இதெல்லாம் தெரியும் இந்த வளவு எல்லாம் நீங்க மற்ற இடங்கள்ல படிச்சவங்க கிட்ட வெறும் பாட்டு தெரியலாம் இதை விட இசை கூட நல்லா இருக்கலாம் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்லாம் தெரியாது இல்ல அது அவங்களுக்கு ஒரு தனி கலை என்ன பண்றது என்னமோ நாங்கள் அப்படியே வளர்ந்துட்டோம் மடத்திலேயே வளர்ந்து எங்க காலத்தை போய்கிட்டு எனவே எதுக்கு சொல்ல வரேன் ஆமா நாடற்கரியன ஞானக்கரும்பின் தெளியை பாகை நாடற்கரிய நலத்தை நந்தாத்தேனை நந்தாத்தேனை நந்தாத்தேன்னா மற்ற தேன்ல என்னன்னு கேட்டா ஒரு காலத்துல பழக பழக பாலும் புளிக்கும் ஆர்ந்து ஒரு வாயில் தேனும் புளிக்கும் தேன் கூட ரொம்ப நீங்க சாப்பிட்டீங்கன்னா அட கொண்டு போறா ஆனா இந்த தேன் அப்படி இல்ல நந்தா தேனி இனிப்பு இனித்துக்கிட்டே இருக்குமா பழச்சுவை ஆயினானே இந்த பழச்சுவை ஆயினார் பழத்தினுடைய சுவை தனியா இருக்கும் இதெல்லாம் பார்த்தா நம்முடைய பின்னால வல்லதா தனித்தனி முக்கனி விடிந்து தொன்றாய் கூட்டி சர்க்கரையும் ஒரு பெரிய பஞ்சாமரத்தையே பாடின மாதிரி வச்சாரு அதெல்லாம் இங்க இருக்கலாம் தான் எல்லாம் பெரியவங்க பாடினது கனி ஈனும் அப்பர் சுவாமி தான் பட்ட கரும்பீனும் பனிமலர் குடல் பாவி நல்லாரினும் தாய்மூடி கவித்த ஆளும் அரசினும் இனியன் தன்னடைந்தார் கிடைமருதனி என்று இப்படியெல்லாம் நிறைய பாடியிருக்காங்க அதை அப்படி எடுத்து பூரா எடுத்து ஒரு அருமையான ஒரு இதே கிண்டிட்டு அல்வாவே கிண்டிட்டு தனித்தனி முக்கணி பிடிந்து வடித்து ஒன்றாய் கூட்டி சர்க்கரையும் கற்கண்டும் பருப்பு மிக கலந்து ஏன்னா சாரெல்லாம் கொஞ்சம் கெட்டி ஆகணும்னா இதெல்லாம் போட்டால் தான் இந்த பருப்பு தூள் இதெல்லாம் இல்லை அப்புறம் இனித்தனர் நெய்யலைந்தேனர் ஏன் இப்ப நெய்யை வந்து இனிப்பாவும் இல்லை வாசனையாகவும் இல்லை ஏன் நெய் தான் நெய் முடிஞ்சு போச்சுப்ப நெய்யே கிடையாது தப்பி தவிர இருந்ததுனால என்ன பண்றேன் அந்த பச்சை பாலில் எடுத்து வெண்ணெய் எடுத்து இதை எடுத்து குட்டிச்சோரா ஆக்கி ஸ்பிரிட்ஜில் வச்சு இந்த ஸ்பிரிட்ஜில் வச்சாலே குப்பைன்னு அர்த்தம் ஏதாவது ஒரு பொருளை ஸ்பிரிட்ஜில் வச்சுட்டா அது கொண்டு அடுத்தபடி எங்க போடலாம்னு கேட்டா வயிற்றுல போடக்கூடாது குப்பையில போடணும் நான் சொல்லிவிடலாம் நோ அவ்வளவு கெடுதல் உடம்புக்கு அவ்வளவு கெடுதல் தயிர் எல்லாம் பாருங்க முப்பது நாளைக்கு ஆனது அப்படியே இருக்கும் கிமுல இருக்கிற தயிர் கிபியா இருக்கும் ஆனா அவ்வளவுங்கிறது உருப்படாது அது ஒரு விட நல்லா அருமையா பச்சை தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம் நல்லா பச்சை தண்ணி எடுத்து ஊற்றி சாப்பிட்டோம்னா இது குளிச்சு என்ன பண்ற நாம வந்த காலம் எனக்கு கூட இந்த தொண்டை இதெல்லாம் அந்த மாதிரி இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டது தான் வீட்டுலாம் கிடையாது ஃப்ரிட்ஜில் கிடையாது சிவராஜர் முகூர்த்தத்தில் போகணும்ல போன போது வந்து லட்சுமி எனக்கு வேணான்னு சொல்றத ஊத்திடுவாங்க ஊத்திட்டாங்கன்னா தொலைஞ்சதுன்னு சில்லுன்னு இருக்கு அப்பவே தெரியும் இது சரி ஒழிஞ்சது நீங்க மூணு மணி நேரம் மூன்றரை மணி நேரம் திருமணி முத்தவல் பேசும்போது அம்மா காலைல ஒன்பது மணிக்கு தொடங்கணும்னா பத்தரை பதினொன்றரை பன்னெண்டரை ஒன்றரை ஒன்னே முக்கால் கூட போகும் மூதாமூர்த்தியில் பாட விளக்கம் சொல்றோம் அப்படி சொல்ற தொண்டையில நீங்க சில்லுன்னு கொண்டு ஊத்தினீங்கன்னா தொலைஞ்சதுன்னு அர்த்தம் மத்தியானம் ரகசியம் பேச வேண்டியதான் வாங்க ஐயா வணக்கம்னா சரி போயிடும் அதனால அது நமக்கெல்லாம் இந்த மாதிரி பழக மட்டதெல்லாம் அப்படியே விஷம் வரக்கூடாது அதை விட சோபேட்டு சாதம் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி சாப்பிட்டுருவோம் ஒன்றும் முன்னாரு என்ன பண்றது நாட்டில் அதெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறாங்க குப்பை குப்பை அப்பதான் நாலு நாளைக்கு வருது நாலு நாளைக்கு வந்து அது உருப்படாதுன்னு கணக்கு உடம்பு கருதா தெரியுமில்ல நீங்க தானே இருந்தபடி இருந்து காட்டுது சாதம் காலையில வடிச்சது மத்தியானம் வெளியே வச்சுட்டா அப்ப அப்ப வடிச்ச மாதிரி இருக்குது அவ்வளவுங்கிறது அந்த வெப்பம் அந்த வெப்பம் வெப்பமா இயற்கை வெப்பமா இந்த மிஷினுடைய வெப்பம் அல்ல உடம்புக்கு பொருத்தமா உப்பைதான் என்ன பண்றது நாங்களாம் பிரிஞ்ச வச்சுக்கல லட்ச ரூபாய் ஃப்ரீயா கொடுத்தா கூட வணக்கம் நன்றின்னு கொடுத்துருவோம் வேணாம் தானு எனவே இப்படிப்பட்ட அந்த அருமையான அந்த கனித்தனி முக்கணி படிந்தெல்லாம் இந்த மாதிரி நிறைய வந்ததுனாலதான் தேனை பழச்சுவையாயினானே சித்தம் புகுந்து தித்திக்க வல்ல கோணை சித்தம் புகுந்து தித்திக்க வல்ல மற்றதெல்லாம் வந்து வாய்ப்புள்ள போய் திட்டிக்கும் இது சித்தத்துல போய் திட்டிக்கும் மனசுக்குள்ள அல்லவா கோனை பிறப்படுத்தாண்டு கொண்ட முத்தனை ஏற வாழ்த்தி நாத்தழும்பு ஏற வாழ்த்தினர் ஒரு நேரம் என்ன படிக்கிறது இல்ல நாவல் அப்படியே தழும்பு ஏறும்படியான அவ்வளவு படித்துக் கொண்டே இருக்கணுமா இருக்க பானல் தடங்கன் மடந்தை நல்லீர் பானல்னா நீலோர் பழம் நீலோர் பழம் மாதிரி இருக்கும்படியான கண்களை உடைய அந்த பெண்களே பாடி பொற்றுண்ணம் இடித்து இப்படி இப்படியெல்லாம் நாம் பொற்றுண்ணம் இடிப்போம் மணி என்ன பண்ணண்டா அதோட இருக்கலாமா பாட்டு பதினைந்து ஓ பத்து பாட்டு படிச்சிருக்குமா சரி இப்படியாக வேற எங்கேயுமே எல்லாமே திருவண்ணாமலையில தான் இரவுல ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் இராப்பகலாய் பேசும்போது எப்போதுன்னு சொன்னோம் நம்ம இராப்பகல்ல இராவும் பேசுறோம் இல்ல என்று நினைக்கிறோம் இது கொஞ்சம் அடுத்த ஏதோ மாற்றம் நினைக்கிறாங்க பதினாறாவது பாடல் இப்பொழுது நாம் தெரிவிக்கிறோம் <clears throat> ஆவகை நாமும் வந்த அன்பர்தம் மூடு ஆட்சியும் வண்ணங்கள் பாடி ஆவகை ஆவகை நாம் வந்து இப்ப ஆவகை போவகை ரெண்டு உண்டு அதை வேற மாதிரி சொன்னா திரு மணிவாசன் சொல்லலாம் ஆமாறு போமாறு இல்லைங்களா அருமையா சொல்லிருக்கேன் ஆமாறு உன் திருவடிக்கே அகங்குடையே அன்புரையே பூமா அதெல்லாம் ஆமாறுன்னா இந்த உயிர் ஆக்கம் பெறணும்னா அதெல்லாம் வழி இல்ல போமாறு உய்ய வகையெல்லாம் உயிர்ந்தோழ்ந்து ஆமா உய்வாறு உய்வதற்குரிய வகை என்னவோ அதெல்லாம் ஆமாறு இந்த உய்வ உய்வகை இல்லாமல் மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து இறப்பதற்கு இருப்பதெல்லாம் போமாறு அல்லவா அப்ப ஆமாறுதான் அந்த உயிர் முயலுமே தவிர நம்முடைய நம்முடைய நமக்கு நாமே வீழ்ச்சி அடையுமாறு கீழே செய்து கொள்ளக்கூடாது போமாறு கூடாது அதுதான் இங்கே ஆ வகை அங்க ஆமாறுன்னார் இங்க ஆவகை நாமும் என்ன ஆவகை இந்த உயிரானது மேன்மேலும் உயர்ச்சி பெற்று பெருமான் திருவடியில் அடைஞ்சிடணும் அதான் ஆம்பகை அந்த வகைக்காக நாம் என்ன செய்யறோம் நாமும் வந்த அன்பரதம்மோடு அதுக்கு நாம் மட்டும் கூடி பயனில்லை நல்ல அந்த மாதிரி நல்ல அன்பர்களும் கூட இருக்கணுமா அன்பரதம்மோடு ஆட்சியையும் வண்ணங்கள் பாடி ஆட்சியையும் வண்ணங்கள் பெருமானுக்கு அடிமை தொண்டு செய்யணும் அது பல்வேறு விதமா இருக்கலாம் இந்த பொற்சுண்ணம் அது ஒரு வகை அவ்வளவுதான் மலர் கொய்தல் ஒரு வகை அதை மாலை தொடுத்தல் இன்னொரு வகை பெருமானுக்கு நல்ல அபிஷேகத்துக்குரிய நீர் கொண்டு வருதல் ஒரு வகை இப்படி பல அமைப்பு வேண்டும் அதுக்கு ஒன்று நிவேதனத்துக்கான பொருள் தயாரிப்பது ஒரு வகை வேண்டிய கருவிகரணங்கள் எல்லாம் உடன் கொண்டு வைப்பது ஒரு வகை இப்படி எல்லாம் இருக்கு இப்ப நாம கூட இந்த வழிபாடு உட்காரம்னு சொன்னா முதல்ல நம்ம தீட்சை அப்புறம் பூஜை அதிர்ச்சிக்குன்னு சொன்னா தண்ணீர் மற்ற இதெல்லாம் எல்லாம் இருக்கும் எந்திரிக்க கூடாது கூடுமான வரை கூடாது அது உட்கார்ந்தா உட்கார்ந்தபடி இருந்தபடி இருந்தபடி செஞ்சிடும் அமைதியும் கொஞ்சம் நல்ல அந்த தெய்வீக தன்மையோடு அதெல்லாம் அந்த ஆட்சியும் வண்ணங்கள் பாடி பெருமானுக்கு நம்ம அடிமைத்தனம் செய்யணும்னா அதற்கு எத்தனையோ வகையெல்லாம் இருக்கலாம் அத்தனைகளும் அந்த அத்தனை வகைகளும் நாம் பாடி விண்மேல் தேவர்கானாவேலும் கண்டறியா செம்மலர் பாதங்கள் காட்டும் பெருமான் என்ன செய்வாங்க இது மாதிரி எல்லாம் விடாமல் அவனுக்கு அடிமை தொண்டு செய்து வந்தால் தேவர்கள் கூட காண முடியாத திருவடி நமக்கெல்லாம் அருள்வானோம் நமக்கு அருள்வானோம் அதனால செம்மலர் பாதங்கள் காட்டும் செல்வ சேவகம் ஏந்திய வெல்கோடியான் செல்வ சேவகம் ஏப்பா செல்வ சேவகம்னா இல்ல அந்த பெருமான் நமக்கு செய்வது சேவகன்னா இப்ப நம்ம ஒரு காலம் சொல்றது உண்டு பியூன் சேவகன் சொல்றது அது ஒருத்தருக்கு அடிமை தொழில் செய்வதை சேவன் ஆனா பெருமான் சேவகம் செய்வது என்னன்னு கேட்டா அவன் நம்ம உயிருக்கு அடிமை ஆவானா இல்ல அங்க வீரம்னு அர்த்தம் நம்ம அமைப்பில் வைத்துக் கொண்டா சேவகம் என்றால் பணியாள்னு வச்சுக்கணும் சேவன் வச்சுக்கணும் ஆனா வந்து இங்க வருகின்ற பொழுது நரியை குதிரை பரியாக்கி எல்லாம் நிகழ்வித்து பெரியதன்னன் மதுரை எல்லாம் பிச்சை அங்க சேவன் இல்லையோ சேவன் வரும் அது மாதிரி இப்படி அடியவர்களுக்காக செய்வதெல்லாம் அங்க வீரம் அர்த்தம் குதிரை சேவகன் ஆகிய தன்மையும் குதிரை சேவகன் குதிரை சேவகன் குதிரை ஓட்டுகின்ற ஒரு பணியாளா இல்லை அந்த குதிரையை வீட்டு செலுத்தும்படியான வீரம் என்ன வீரம் இந்த ஆன்மாக்களை தன்னுடைய அடிமையாக கொள்ளுகின்ற வீரம் மலங்களின் நீக்கி நல்ல அமைப்பை கொடுத்து அதற்கு ஆக்கம் தருகிறார் அந்த வீரம் என்று சொல்லுமே தவிர பணியால் நான் சொல்லக்கூடாது அல்லவா அதனால பெருமான் செய்கின்றதெல்லாம் அவனுடைய வீரத்தை காட்டுகிறது வீரம் என்னால் விளங்கும் தகையதோ என்றாரே நம்முடைய சேர்க்கிறார் அது மாதிரி செம்மாளர் பாதங்கள் காட்டும் செல்வ சேவகம் ஏந்திய வெல்கோடியான் இன்னொரு பொருள் கூட சொல்லலாம் சேவகம்னா சேவகம்னா வீரம் சே என்றால் காலை சே என்றால் தொல்காப்பியத்துல சேயன் கிளவி பெற்றம் உரித்து பெற்றம்னா காலை சேங்கிறதும் விளங்கல பெற்றம்ங்கிறதும் விளங்கல காலைங்கிறதும் அது கூட நம்ம ஞாபகம் போச்சுன்னா விளங்காது ஏன்னா இப்ப ஆடு மாடுகள்லாம் நம்ம இருந்து வாழ்வதெல்லாம் எல்லாம் போச்சுப்போம் பெரும்பாலும் இல்லை ஏன் முதல்ல கட்டிடம் இல்லை அதை கவனிப்பதற்கு நமக்கு வகை தெரியும் அதனால சே அகம் சேன்னா காலைன்னு அர்த்தம் அப்போ அதை அதை ஏந்திய வெல்குடியான் கையில ஏந்திய வெல்குடியான் அப்ப அவனுக்கு ஏறுகின்ற வாகனமும் காலை பிடிக்கின்ற கொடியும் காலை அதே போலதான் சம்பந்தியம் நம்ம சம்பந்தியம் நம்ம சம்பந்தியம் யாரு பெருமானுக்கு சம்பந்தி நம்ம சம்பந்தி கிருஷ்ணபா கருடன் தான் ஏறுறது கொடியும் கருடன் தான் அவ்வளவு எளிமையா இருக்காங்க பாத்தீங்களா சிம்பிள் எளிமையா இருக்கிறாங்க அதையே ஓட்டிக்க வேண்டியது அதையே கொடியை பிடிக்க வேண்டியது இதை ரெண்டு பாருங்க ரெண்டு சரியானது ஆனா பையன் அப்படி இல்லையே பையன் ஏறுறது ஏறுறது மயில் பிடிக்கிறது சேவல் கொடி பையன் அப்படி இருப்பான் ஆமா அதில் கையிலாயத்திலேயே அப்படி இருக்க மாட்டா நமக்கெல்லாம் எல்லாம் இருக்கு அதனால சரதான்னு விட வேண்டியதான் நம்ம பையன்கள் ரொம்ப அதிகமாக கண்டுபிடிக்க முடியாது அல்லவா ஏன்னா சரிதான் போப்போம் ஐயா அதெல்லாம் அந்த காலம் ஏனுங்க நீங்கெல்லாம் எல்லாம் எப்படி வாழணும் எல்லாம் சைக்கிள்ல வாழணுமா கிடையாது எல்லாம் நடதான் ஆமா நடதான் செஞ்சது கூடுமானவர் நாங்கெல்லாம் மூன்று மூன்று ஏழு மணியில் தினமும் நடந்து வந்து படிக்கிறாங்க அவன் அந்த தேயிலை அந்த பெற்றத்தை ஏந்திய கொடிய உடையவனாம் அதை யார் இவரும் சொல்றது யாருன்னு கேட்டா சிவபெருமான் நம்முடைய பெருமானாக இருக்க சிவபெருமான் தான் புறம் செற்ற கொற்ற சேவகன் இங்கேயும் பாருங்க புறம் செற்ற கொற்ற சேவகன் புறம் முப்புறம் செற்றன்னு அழித்த கொற்ற சேவகன் கொற்றம்னு வெற்றி வெற்றியே பொறி இந்திய வீரன் அவன் போய் சென்று ஒரு தோல்வின்னு வந்ததாக அகராதிரியன் தம்மந்தி எல்லாம் போய் எல்லாம் தோல்வி கண்டிருக்கிறார் ஏன் அண்ணாமலையிலேயே தோல்விதானே அடியும் முடியும் காண்டேன்னு போயே என்னடா தம்பி அப்படின்னாரு எங்கப்பா நான் முடி காண்றேன் ஒண்ணும் இல்லப்பா நீ என்னப்பா அப்படின்னாரு நான் எங்கடா அடியே காண்டேன் அதனால பல தோல்வி பார்க்கல் கிடைந்த போது அமிர்தம் வந்தது எல்லாம் வேட்டு விட்டுது விஷம் வந்தது எல்லாம் ஆட்டு விட்டு ஆம்பளை கூட போட்டுது அதனால அதனால பல நம்ம ஐயாட்ட அப்படி கிடையாது ஏ வெற்றி சரிங்களா யாரும் வைணவர் இல்லை வருத்தப்படுவாங்க